அவங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஐக்குமாக்கும் கண்ணியமிக்க வளமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிய விமோசனத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹோ தாலா புனிதமான பூர்த்தியான தீனுல் இஸ்லாமில் என்று செல்லக்கூடிய மார்க்கத்தில் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் மௌத்த சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழ்ந்தால் அல்லாவுடைய வெற்றி அல்லாவுடைய ரிலா கிடைக்கும் என்பதை அல்லாஹுக்கு சுபகான மூலமாகவும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை சுண்ணாவின் மூலமாகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் படிச்சுதார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே உதாரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தா முதலாவது பிள்ளை பருவம் அதுக்கு பின்னால வாலிபம் அந்த வாலிபத்தில் அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பின்னால தொழில் என்ற அமைப்புல போவான் எப்படி ஹலாலான முறையில தொழில் செய்யணும் அதுக்கு பின்னால திருமணம் குடும்ப வாழ்க்கை என்றா என்ன திருமணத்துடைய வாழ்க்கை என்றா என்ன அதை என்ன முறையில செஞ்சு கொள்ளணும் அதுக்கு பின்னால வயோதிப்பம் இப்படி வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நிலைமைகளிலும் எல்லா சட்டங்களிலும் எண்ணியக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே இது எல்லாத்தையுமே ஒரு புறம் வைக்க ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான மனிதன் எப்படி எச்சில் துப்ப வேண்டும் என்று செல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் கணேசுக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே அந்த அடிப்படையில அவ்வாஹத்து மகான மனிதனுக்கு வைத்திருக்கக்கூடிய இன்றியமையாத நிலைமை அல்ல அவன் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் வாழ்க்கையில நிக்கா என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை எண்ணேற்றுக்குரிய சகோதரர்களை நண்பராலே இந்த திருமண வாழ்க்கை என்று செல்லக்கூடிய நேரம் அதிகமான மக்கள் தெளிவாக கேளுவோம் அதிகமான மக்களுடைய ஆரம்ப வாழ்க்கை இருக்குது ரொம்ப இனிப்பாக ரொம்ப தித்தி போற வாழ்க்கைகள் நகர்ந்து கொண்டிருக்கும் ஆனா போக போக அதே திருமணத்துடைய வாழ்க்கை கசப்பான ஒரு வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கும் சமூகத்துல நான் கண்ணால காணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பரால் இதுக்குரிய காரணம் என்ன அதிகமான மக்கள் திருமணத்துடைய வாழ்க்கை ஆரம்பத்துல நல்லா தான் நீக்கிறாங்க ஆனா போக போக திருமணத்துடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல திருமணத்துடைய வாழ்க்கையில பிரச்சனை திருமணத்துடைய வாழ்க்கையில சோதனை கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே ஒன்று மனைவியால கணவனுக்கு சோதனை அப்படி இல்லாட்டி கணவனால மனைவிக்கு சோதனை கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே அடிப்படையை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு மனிதனும் திருமணத்துக்கு முன்னால திருமணத்துடைய சட்ட திட்டங்களை தெளிவான முறையில படிக்கவில்லை எப்படி ஒரு மனிதன் தொழுகைக்கு முன்னால புதுவுடைய சட்ட திட்டங்கள் தயமுடைய சட்ட திட்டங்கள் தொழுகையுடைய சட்ட திட்டங்களை படிக்கிறது பிறந்தோ எப்படி நோம்பு பிடிக்கிறதுக்கு முன்னால நோம்புடைய சட்ட திட்டங்களை படிக்கிறது பிறந்தோ ஜகாத் கொடுக்கறதுக்கு முன்னால வியாபாரத்துடைய சட்ட திட்டங்களை படிக்கிறது பிறந்தோ ஹஜ் செய்யறதுக்கு முன்னால ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை படிக்கிறது பிறந்தோ ஒரு மனிதன் நிக்காஹுடைய வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால திருமணத்துடைய சட்ட திட்டங்களை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் படிக்கிறது வாஜிப் பரவு கடமை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய நேரம் கண்ணியத்துக்குரிய வழி இந்த காலத்துல வாலிபர்கள் யாரும் கோரிக்க வேணும் அதிகமான வாலிபர்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு ஒரு இடத்துல பாக்குறோம் நாளைக்கு பேசியாச்சு அதுக்கு அடுத்த நாள் முடிச்சாச்சு அதுக்கும் அடுத்த நாள் பிரிஞ்சாச்சு இதுதான் அதிகமான வாலிபர்களுடைய குடும்ப வாழ்க்கை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே ஆதாரங்கள் இல்லாம பேசல இந்த காலத்துல கவுன்சிலிங் வரக்கூடிய அதிகமானவருடைய குடும்ப வாழ்க்கை கிட்டத்தட்ட நூத்துக்கு எண்பது வீதம் ஃபெயிலியர் போலிங் லவ் சரியான குடும்ப வாழ்க்கையுடைய திட்டம் இல்ல எண்பது வீதம் போலிங் லவ் லவ்வால வரக்கூடிய குடும்ப வாழ்க்கையில எண்பது வீதம் டிவோர்ஸ்ல நிக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வயசுல இருபத்தி ரெண்டு வயசுக்கும் இருக்கக்கூடிய வாலிப சமுதாயம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இது ஏன் இந்த மாதிரி என்றா அடிப்படை எங்க இருக்குது என்றா உண்மை வாப்போடைய குடும்ப வாழ்க்கையில நாங்க யோசிக்கணும் ஏன் உண்மை வாப்பவுடைய குடும்ப வாழ்க்கை ஏன் பிள்ளைகளுக்கு பாதிக்கும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தெளிவாகவே உலமாக்கள் சொல்றாங்க எப்ப பிள்ளைகள் உண்மை வாப்போடைய குடும்ப வாழ்க்கைய கண்ணால பார்க்கலையோ சரியான குடும்ப வாழ்க்கை நான் பிராக்டிக்கலா சொல்லல தியரிய சொல்லணும் இந்த இடத்துல சந்தோஷமான முறையில உம்மா வாப்பாக்கு எப்படி ஹிதுமத் செய்யறாங்க வாப்பா எப்படி உம்மோட அன்பாக பண்பாக இருக்கிறாங்க இந்த விடயங்களை பிள்ளை சரியான முறையில பார்க்க இல்லையா கிட்டத்தட்ட நூத்துக்கு எண்பது வீதம் குடும்ப வாழ்க்கையுடைய கசப்பு தன்மை தான் அதன் அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல இறங்குமே தவிர குடும்ப வாழ்க்கையுடைய யதார்த்தம் அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல இறங்கவே இறங்காது அவங்களுக்கு விளங்குறத போல சொல்லணும் என்றா உதாரணம் ஒரு வாப்ப சொல்றாரு மகனுக்கு உலகத்துல ஆகப்பெரிய நசீகத்தான் ஒரு வாக்கு செய்யக்கூடிய நசீகத் ஒரு மகனை பார்த்து அதான் சொல்லக்கூடிய நேரம் தொழுவுங்க நேவுறது அதான் சொல்லுது இவர் சொல்றாரு மகனை பார்த்து நீங்க போயிட்டு தொழுந்துட்டு வாங்க பள்ளியில போயிட்டு சொல்றாரு வாப்பா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிக் சைக்காலஜிஸ்டும் தெளிவாகவே சொல்றாங்க இந்த பிள்ளைக்கு இந்த நசீகத் எது வரைக்கும் இறங்காதுண்டா உள்ளத்துல படாதுண்டா எண்பது வீதம் படாது இருபது வீதம் வாப்போடைய பயத்துலதான் அந்த புள்ள செய்யும் ஏன் படாது என்றால் கண்ணியத்துக்குரிய எல்லாம் விண்ணல்லடியார்களே பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வாப்பா உது செய்யறத புள்ள இல்ல அதான் சொல்லக்கூடிய நேரம் பாப்பா தொலகைக்கு தயாராகிறத புள்ள இல்ல அதான் சொல்லக்கூடிய நேரம் பாப்பா மஸ்ஜிதுக்கு வெளியாகிறத புள்ள கண்ணால காணல்ல அது வரைக்கும் எண்பது வீதம் அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல தொழுகையுடைய பதாயில் முக்கியத்துவம் படவே படாது வாப்பா பிராக்டிக்கலா செஞ்சு காட்டாத வரைக்கும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யாராலே இத போலதான் குடும்ப வாழ்க்கை என்று சொல்றது இருக்குது உம்மா வாப்பா எந்த அளவுக்கு ஒத்துமையாக குடும்பத்தில் இருக்கிறோமோ அதை பார்க்கக்கூடிய நேரம் தான் ஒரு பிளிஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கைய அந்த பிள்ளைகள் பிற்காலத்துல கொண்டு போகுமே என்னுடைய வாப்படே உம்மடே குடும்ப வாழ்க்கை இதுதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யாராலே இந்த காலத்துல அதிகமான சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வரான் கவுன்சிலிங்க்கு எடுத்து பார்த்தா டிப்ரெஷன் மன அழுத்தம் உள்ளத்துல இருக்கக்கூடிய அதிகமான சோக மன அழுத்தம் யோசனை அவனுடைய பின் விளைவு எடுத்து பார்த்தா பக்க விளைவு எடுத்து பார்த்த என்ன காரணம் பின்னணி எடுத்து பார்த்தா குடும்ப பின்னணியில உண்மைக்கும் வாப்பாக்கும் பிரச்சனை உண்மை வாப்பாவும் சண்டை ரோட்ல அடிச்சு கொள்றத போல வீட்டுல அடிச்சு கொள்றாங்க கண்ணியத்துக்குரியவர்களே இதை பார்த்து பார்த்து அதிகமான தளம் தீர்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு வருவதில்லை அதிகமான ஓதல் வரக்கூடிய பிள்ளைகளும் எனக்கு ஓதல் இந்த உண்மை வாப்புடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல டிப்ரெஷன் மன அழுத்தம் தான் காரணம் வெண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அதுதான் இஸ்லாம் அழகிய ஒரு வழிகாட்டல வச்சிருக்குது குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நேரம் எப்படி பிள்ளைகள் பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்டு இருக்குதோ அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில பல இருக்குது அதுல மிக முக்கியமான ஒரு கடமை தான் சாலிகான ஒரு உண்மவ அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது ஆண்களாகிய உங்களோட வாசி கடமை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யாராலே சாலிகான ஒரு பெண்ணை தாயாக கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதை விட கடமை ஏனென்றா ஏனென்றா தெளிவாக செல்வன் கேட்டுக்கொள்ளுவோம் குடும்பத்துல இருக்கக்கூடிய வாப்படதி பிள்ளைகள் கிட்ட வரும் என்று எதிர்பார்க்க வானம் வாப்பா நபியாக இருந்தாலும் புள்ள கிட்ட அந்த தீன் வரும் என்று எதிர்பார்க்கலாம் ஏன் நூ அலை சலாத்துடைய மகன் தன்னால் காபிரான மௌத்தாக்குறான் வாப்பா நபி உம்மா காபிர் வாப்பா நபி தான் உம்ம மாற்றத்தில் இருக்கிறா காபிராக இருக்கிறா மகனையும் அல்லா காபிராக மௌத்தாக்குறான் கண்ணியத்துக்குரியவர்களே அதே இப்ராஹிம் அலை சலாத்து தெரிந்து பாருங்க மனைவி ஹாஜரா சாலிகான பெண் அதனுடைய விளைவு என்ன அந்த பெண்ணுடைய வரக்கத் அந்த பெண்ணுடைய சாலிகான அந்த தன்மை அதனால் அவனுடைய பரம்பரையில பதிமூணு நபிமார் அல்லா உருவாக்கினான் குடும்பத்துல எப்ப பெண் சாலிகான அமைப்பில் உருவாகுவாவோ குடும்பத்துல நபிமார்கள் உருவாகினாலும் ஆச்சரியம் இல்லை கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பெண் சீர்கெட்டு வைத்துட்டாவா குடும்பத்துல பெண் மோசமாகிட்டாவா வாப்பா நபியா இருந்தாலும் பிள்ளை சாலிஹாவிட எதிர்பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதுதான் இஸ்லாம் வலியுறுத்தது நீங்க ஒரு நீங்க நிக்காவுடைய வாழ்க்கைக்கு என்டராக போறீங்களா உள்ளுக்கு போக போறீங்களா அதுக்கு முன்னால சில கிரைட்டேரியா சில வரையறைகளை இஸ்லாம் வச்சிருக்குது ஒரு மனப்பெண்ணை நாங்க எப்படி தெரிவு செய்வோம் நிக்கா முடிச்சவங்களும் மீப்பீங்க நிக்கா முடிக்க போற வாலிபர்களும் மீப்பீங்க தெளிவாக கேட்டா இன்ஷால்லாம் பிரயோசனம் நிக்கா முடித்த மக்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய தர்பியாவாக இதை மாற்றிக் கொள்ளுமோ நிக்கா முடிக்காத வாலிபரால் உங்களுக்குரிய தர்பியாவாக எடுத்துக் கொள்ளுமோ ஒரு மனப்பெண்ண தெரிவு செய்யக்கூடிய நேரம் ஏழு கிரைட்டேரியாவை இஸ்லாம் வலியுறுத்து ஏழு வரையறைகள் இதுல முதலாவது தான் கண்ணியத்துக்குரியவளே பெண்ணுடைய முகத்தை பார்க்க சொல்லல்ல முதலாவது சொல்லுது இஸ்லாம் அந்த பெண்ணிடத்துல மார்க்கம் எந்த அளவுக்கு இருக்குது தீன் மார்க்கத்துடைய விழிப்புணர்வு அந்த பெண்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் தேடி பாருங்க அந்த பெண்ணுக்கும் தகஜதுக்கும் உள்ள தொடர்பு என்ன அந்த பெண்ணுக்கும் பரவான தொலகைகளுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன அந்த பெண்ணுக்கும் குரானுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன அந்த பெண்ணுக்கும் திக்கருக்கும் உள்ள தொடர்பு என்ன தேடி பார்க்கறது கடமை முதலாவது அந்த பெண்ணிடத்துல மார்கமீக்கான்னு பாருங்க என்னத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இது முதலாவது விஷயம் ரெண்டாவது இஸ்லாம் சொல்லுது தெளிவாகவே முதலாவது மார்க்கத்தை பார்த்துட்டீங்க மாசம் அல்ல இருக்குது ரெண்டாவது நீங்க அந்த பெண்ணிடத்துல பாருங்க நல்ல அஹ்லா பண்புகள் உள்ள ஒரு பெண்ணாண்டு பாருங்க சில நேரங்கள்ல சில பெண்கள் விவாதத்துல முன்னுக்கீப்பாங்க உச்சகட்டம் எங்களுக்கு முன்னுக்கே தகஜத்தில் எழும்பலாம் கண்ணியத்துக்குரியவர்களே அஹ்லாத் அந்த பெண்ணிடத்துல இல்லையா அந்த பெண்ணால சாலியான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டு போக முடியாது ஏனென்றால் இஸ்லாம் இருக்குது முன்மாதிரியான ஒரு மார்க்கம் எங்களுக்கு தெரியும் நபியுடைய மனைவிமார் பதினோரு பேர் அதுல மிக முக்கியமான மனைவி தான் ஹப்சா ரதி அல்லாஹ் உமர் ரதி அல்லாஹ் அவனுடைய மகள் இந்த ஹப்சா ரதி அல்லாஹ் அன்ஹா அவங்கள ஒரு கட்டத்துல நபியோக தலா கொடுத்தாங்க என்பதாக ரிவாயத்துகள் வந்திருக்கு நபியுடைய ஹப்சா ரதி அல்லாஹ் தலா கொடுத்திருக்கிறாங்க காரணம் இந்த பெண்ணுடைய பலகீனத்தை சொல்லி அந்த பெண்ணை கேவலப்படுத்துற உல உலமாக்கள் முன்மாதிரியாக வச்சிருக்கிறாங்க ஹப்சண்டா யாரு தெரியுமா தஹஜுதுல முன்னுக்கு நிக்கிற ஒரு பெண் இபாதத்துல முன்னுக்கு நிக்கிற ஒரு பெண் ஆனா உலமாக்கள் காரணம் எழுதுறாங்க ஏன் ஹப்சம் நபியா ஒரு கட்டத்துல தலா கொடுத்தாங்கண்டா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த பெண்ணுக்கு உமர் ரதி அல்லாஹ் வீரம் ஜோஸ் இருந்துச்சு அதனால தலா கொடுத்திருக்கலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்லாஸ் முக்கியம் அதுக்கு பின்னால் அல்லாஹுடைய தலா குரானுடைய ஆயத்திறக்கிறான் ரதி அல்லாஹ் அவனை சேர்த்துக்கொள்ள சொல்லி அது வேற சம்பவம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் என்ன சொல்ல பார்க்கிறோம் என்றா குடும்ப வாழ்க்கையில ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் தான் அஹ்லா நல்ல பண்பிக்கான்னு பாருங்க அவருக்கு எங்களோட பேசுற முறை தெரியணும் எங்களுடைய வாக்கமோ மதிக்கிற முறை தெரியணும் வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வந்தா கவனிக்கிற முறை தெரியணும் அஹ்லாக் இல்லாம நடக்கக்கூடாது நல்ல பண்புகள் இருந்தா மாத்திரம்தான் குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா போகும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் இது ரெண்டாவது விடயம் மூணாவது உலமாக்கள் சொல்றாங்க தீனுடைய அடிப்படையான அறிவிக்கான்னு பாருங்க பேசிக் நாலேஜ் அடிப்படையான அறிவு மாறுதம் என்றால் இதுதான் அவகிட்ட கேளுங்க உதுடைய சத்தங்கள் என்ன உதுடைய பரலத்தின தொழுகையுடைய பருவத்தின தொழுகையுடைய சுண்ணத்தின அடிப்படையான விஷயங்களை அவருக்கு தெரிஞ்சுக்கணும் ஏனென்றா கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே கணவனுடைய கடமை என்று சொல்லக்கூடிய நேரம் ஒரு பீரியட் வரலாம் ஒரு கட்டம் வரலாம் பாப்பா ஒரு கருத்த குடும்பத்துல சொல்றார் மாப்பிள்ள சொல்றார் அவகிட்ட இந்த ரெண்டு கருத்துல அவ யோசிக்கணும் மாப்பிள்ளையோட கருத்தை எடுக்கிறதா மாப்பிட கருத்தை எடுக்கிறதா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாராலே மாப்பிள்ள கருத்தை வீசிட்டு மாப்பிள கருத்தை எடுத்தான்னா எங்க வைத்து முடியும் அவ விளங்கி கொள்ளணும் அடிப்படையான விஷயம் அடே வாப்பா எனக்கு நீக்கா முடிச்சு தந்துட்டாரா இதுக்கு பின்னால ஏந்த சொருகம் ஏந்த உம்மட வாப்பட காலுக்கு கீழே அல்ல ஏந்த மாப்பிள்ள காலுக்கு கீழே அவருக்கு பேசிக் நாலேஜ் ஜீக்கும் அப்படி இல்லையா குடும்ப வாழ்க்கைக்கு அவர் சரிப்பட்டு வராது என்னியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லறியாதாலே இந்த அடிப்படையான அறிவு இல்லாததாலதான் பல பிரச்சனை காதிக்கும் ஆக குறைஞ்சது அவலமா சொல்றாங்க சுண்ணத்தான துவா பாடம் உள்ள பெண்ணான்னு சரி பாருங்க ஏனென்றா ஒரு பீரியட் வரும் ஒரு கட்டம் வரும் எங்களுக்கு பிள்ளைகள் புள்ள குட்டிகள் அப்படி வரக்கூடிய நேரம் இருக்குது அப்படி வரக்கூடிய நேரம் அந்த பிள்ளைகளுக்கு மூணு வயது ஆகக்கூடிய நேரம் மூணு வயது ஆகக்கூடிய நேரம் அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு துவாக்கள் சொல்லி கொடுத்து பாடமாக்க சொல்ல தேவையில்லை உலமாக்கள் சொல்றாங்க அந்த பிள்ளைகளுக்கு நாம சொல்ல போக்கல பல விடயங்கள் அப்படியே மெமரியில பதிவாகும் இதுதான் அந்த பிள்ளைகளுடைய தன்மை சைல்ட் சைக்காலஜி நாலு வகை அதுலயும் சொல்றாங்க நாம பேசக்கூடிய விடயம் அப்படியே ரெக்கார்ட் ஆகும் அந்த பிள்ளைகளுக்கு உம்மா டொய்லெட் போகக்கூடிய நேரம் துஆவில் ஓதிட்டு போறா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் என்ற துஆ ஓதிட்டு போறா வெளிய வந்ததுக்கு பின்னால் ஒரு துஆ ஓதுரா தூங்க போக்குல ஒரு துவா ஓதுரா எழுமினதுக்கு பின்னால் ஒரு துவா ஓதுரா இந்த துஆக்களை கேட்டே அந்த பிள்ளைக்கு மனப்பாடமாகிடும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆக குறைஞ்சது சுண்ணத்தான துஆக்கள் தெரிஞ்ச ஒரு பெண்ணான்னு சொல்லி பார்ப்போம் குசுபுத்தீன் பக்தியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அதிகமானவங்க ஏற்பீங்க இந்தியாவுக்கு போனவன் புதுடில்ல குத்துப் மினார் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டிடம் தாஜ்மஹால் எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கட்டிடமோ அதை போல மிக முக்கியமான ஒரு கட்டிடம் தான் குத்துப் மினார் இதை கெத்தினவனா குத்துபுத்தின் பக்தி அரசு அலைய அவங்க அவங்க இந்தியா வம்சா வழியில வந்து ஒரு அரசர் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அவன் நல்லடியார்களே இந்த குத்துபுத்தின் பக்தியார் ரஹத்துல்லா இளையவனை பத்தி உலமாக்கள் எழுதுறாங்க அவங்க தாயிட வயிற்றுல இருந்து பிறந்ததுக்கு பின்னால கை குழந்தையாக இருக்கிறாங்க அதுக்கு பின்னால வளர்ந்ததுக்கு பின்னால மூணு நாலு வயதிலே கிட்டத்தட்ட பத்து ஜுசூக்களை மனப்பாடமாக்கினாங்க நாங்க யோசிக்கல மகர மூணு வயசுன்றது பேச்சுடைய ஆரம்ப வயசு அதுல எப்படி பத்து ஜூசு மனப்பாடமாக்கணும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே அவங்களுக்கு காரணம் கேட்கப்பட்டுச்சு எப்படி பத்து ஜுசு பாடம் உங்களுக்கு சொன்னாங்க என்னுடைய தாயோட ஹாபிஸா இல்ல பதினாறு ஜுது ஜுதுக்கள் பாடமாக்கின ஒரு பெண் அவ பதினாறு ஜுசுவையும் எனக்கு பால் தரக்கூடிய நேரம் மீட்டி மீட்டி ஓதுவா அதை கேட்டு எனக்கு பாடமாகிட்டு இப்ப ஏன் குரான் மதுரசாக்கு போறீங்க அலிஸ்பாவை படிக்கிறதுக்கு போறோம் சுபகான கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பேச பேச ஒரு இதில் ஒரு வார்த்தை செல்வாங்க போல்னீசு போலாத்தாக பேச பேச பேச்சு வரும் என்றுவாங்க செல்ல செல்ல ரிப்பீட்டாக அந்த பிள்ளைகளுக்கு பாடம் வந்து கொண்டே கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்கள் உமர் பாலபுரத்துள்ளாங்க அலையாவுங்க அதிகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆளி வளமையை போல பயணம் செஞ்சதுக்கு பின்னால சில மக்கள் வந்து அவங்களை சந்திப்பான் இது அவங்களுடைய வளமை மக்கள் சந்திக்கக்கூடிய நேரம் சின்ன பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு வருவாங்க அந்த சின்ன பிள்ளைகளை கூட்டி வந்தால் சின்ன பிள்ளைகள் கிட்ட துவாக்கள் கேட்பான் சந்தர்ப்ப துவாக்கள் தூங்கக்கூடிய நேரம் தூங்கி எழுந்தது பின்னால சாப்பிடக்கூடிய நேரம் சின்னத்தான துவாக்கள் கேட்கறது அவங்களுடைய வளமை என்னையத்துக்குரிய எல்லாம் அங்க நல்லடியார்கள் ஒரு வாப்ப வாரா சலாம் கொடுக்கிறார் சின்ன மகன் நாலு வயது அஞ்சு வயதுடைய மகன் கூட்டிட்டு வாரா வந்து சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அந்த மகனை கூப்பிட்டு துவா கேட்கிறாங்க மகன் தூங்கக்கூடிய நேரம் ஓதுற துவாவ கொஞ்சம் செல்லுங்களேன் தூங்க போகல ஓதுற துவாவை கொஞ்சம் செல்லுங்களேன் அந்த மகன் ரிப்ளை ஒரு வார்த்தை சொன்னார் இவங்க ஆச்சரியப்பட்டுதான் சின்ன தூங்க போகல எனக்கு நாலு வகையான துவா தெரியும் உங்களுக்கு எந்த துவா செல்லும் எங்களுக்கு இருபது வருஷமா தெரியும் ஒரே துவா அல்லாம விஸ்மிக்கா துவா அவ்வளவுதான் அதை தவிர வேற எந்த துவாவும் எங்களுக்கு தெரியா கையாமல் மௌத்து முத்தும் அதுதான் தெரியும் அவத்தில் எனக்கு நாலு வகையான துவாக்கள் தெரியும் ஏன் தாயுடைய முதாக்கள் தாயுடைய தீனுடைய வெளிப்பாடு அது கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அதுதான் வளமாக்கள் செல்றாங்க தீனுடைய அடிப்படையான அறிவு தாய்க்கு செய்கிறான்னு பாருங்க அப்படி இல்லையா சில நேரம் நான் யோசிக்கிறேன் அதில் முடிச்சிட்டோமே முடிச்சிட்டீங்களா உருவாக்குங்க தாயிடத்துல அதோட கடமை எண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே நாலாவது விடயம் தான் வளமாக்கள் சொல்றாங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் குடும்ப பின்னணியே கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் இல்லை நல்லாவே பாருங்க ஏன் குடும்ப பின்னணி இஸ்லாம் பார்க்க சொல்லுதுண்டா இது ரெண்டு உறவுகள் சேரக்கூடிய விடயம் அல்ல கணவன் மனைவி மாத்திரம் சேரக்கூடிய விடயம் அல்ல இது ரெண்டு குடும்பங்கள் சேரக்கூடிய விடயம் சில நேரம் மனைவி எங்களுக்கு செட்டித்தான் ஆகலாம் மாமக்கான கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லாட்டி மாமிக்காரி கொஞ்சம் குழப்பமாயிருக்கும் இல்ல இல்ல ரெண்டு ஃபெமிலியும் ஒத்து போகுதான்னு பாருங்க சில நேரம் எங்களுக்கும் மாமட ஃபெமிலிக்கும் ஒத்து போகும் எங்களோட உண்மைக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியானாலே குடும்ப பின்னணியும் பார்க்குமாறு இஸ்லாம் சொல்லுது அஞ்சாவது இஸ்லாம் சொல்லுது கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே மிக முக்கியமான விடயம்தான் உடல் ஆரோக்கியமுள்ள ஒரு பெண்ணா என்று பாருங்கள் பிசிக்கல் பிட்னஸ் அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியம் பெண் என்ற நிக்கா என்றதை ஏன் முடிக்கிறது முதலாம் நபியுடைய சொன்னதாக பார்க்கிறது ரெண்டாவது நீயத்த நீயத்த என்ன எங்களே பாவத்துல இருந்து பாதுகாக்கிறது மிக முக்கியமான ஒரு நீயம் அந்த நீயத்தை அமல் செய்யறதுக்கு அந்த பெண் தகுதியுள்ள ஒரு பெண்ணா இருக்கும் நாங்க வேலைக்கு போயிட்டு ரஸ்ல வாரோம் மனைவியை நாடி வாரோம் இவ பார்த்தா ஒரே பெட்ல தான் நீக்கிறான் ஒரே நோயாளியா தான் நீக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே அந்த பெண்ணால எங்களே பாவத்தில் இருந்து பாதுகாக்க முடியுமா அதிகமான தலாக் இது சம்பந்தமாக வந்திருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அதுதான் இஸ்லாம் சொல்லுது பிசிக்கல் பிட்னஸையும் கொஞ்சம் பாருங்க அதுக்கு பின்னால இஸ்லாம் சொல்லுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே கண்ணி பெண்ணா என்று பாருங்க இந்த விஷயத்த நான் அதிகமாக பேச விரும்பல சுருக்கமாக சொல்றேன் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவங்க சொன்னாங்க விதவைகளை விட என்னுடைய பேச்சை யாரும் தவறாக எடுக்க வானம் விதவைகளை விட கன்னிகளுக்கு நபி அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க கன்னி பெண்களை பார்த்து அதிகமாக முடிக்க சொல்லி நபி சொன்னாங்க ஏன் என்ன காரணம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே விளங்கப்படுத்துறது நேர காலம் இடம் போதா ஈசால தனிப்பட்ட அமைப்புல பேசிக்கொள்ளும் அதுக்கு பின்னால ஏழாவது தான் இஸ்லாம் சொல்லுது ஆறு விடயங்களை சொல்லித்தா நீங்க யோசிக்கலாம் என்ன முக்கியமான சட்டம் வரல இப்பதான் ஏழாவது சொல்லுது இப்ப அவட முகத்தை பாருங்க நாங்க பாக்குறது ரிவர்ஸ்ல ஒன்னாவது முகத்ததா பாக்குறோம் முகத்தை பார்த்தோம்யா சரி சரி எல்லாம் கண்ணியத்துக்குரிய எல்லாவின் நல்லடியார்களே இப்பதான் இஸ்லாம் செல்லது நீங்க பசந்த கொஞ்சம் பாருங்க பாருங்க அழகுக்கு கொடுத்த இடம் இஸ்லாம் ஏழாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க முதலாவது அழகா பாக்குறோம் தீன் பிசிக்கல் பிட்னஸா அவ கண்ணி பெண்ணா இல்லையா ஒன்றும் பாக்குறல்ல நிக்கா முடிச்சதுக்கு பின்னால வந்து காலிக்கோட்ல நிக்கிறார் அதரத் ஒரே நோயில புழுகிறா அதரத் நான் செல்ற ரெண்டும் கேட்கிறா இல்ல அதரத் நான் முடிக்கக்கூடிய நேரம் இவ வேர்ஜின் இல்ல இவ ஒரு கண்ணி இல்ல இப்படி எல்லாம் பிரச்சனைகள் கோட்டுக்கு வருது என்னியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே அதுதான் இஸ்லாம் ஒரு கிரைட்டேரியாவை காட்டி தருவது ஒரு வரையறையை காட்டி தருவது நீங்க முடிக்கிறதுக்கு முன்னால் இந்த தன்மைகளை பெண்கள் கிட்ட பாருங்க பெண்களை பத்தி விசாரிங்க அதுக்கு பின்னால நீங்க நிக்கா முடிச்சு கொள்ளு கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம் அவரது இந்த ஏழு மீண்டு இருந்தா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராதா நிச்சயமாக வரும் நிச்சயமாக வரும் நான் பிரச்சனை வராது என்றதுக்காக இந்த ஏழு விடயத்தை சொல்லல பிரச்சனைகளை தவிர்ந்து கொள்றதுக்காக நீ சொன்ன விடயங்கள் தான் இந்த ஏழு ஏழு விடயங்கள் ஒரு பெண்ணிடத்து ஆணிடத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் வந்த வரலாறுகளை இஸ்லாம் பேசுது முதலாவது தான் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு சஹாபிய பத்தி சொல்றான் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரதி எல்லாம் மனைவி ரெண்டு பேருக்கும் ஏழு பொருத்தமும் ஏழு விடயமும் ரெண்டு பேருக்கும் ஒத்து போச்சு ஆனாலும் ஒரு கட்டத்துல நபி அவங்ககிட்ட வாராம வந்து ஜெயித் எல்லாம் சொல்றாங்க யார சூழல்லா யார சூழல்லா ஜெயினபோடு என்றா ஏழா யார சூழல்லா ஜெயினபோடு என்றா ஏழா யார சூழல்லாம் கேட்கிறாங்க பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்க அவசரப்பட்டு தலாக் மட்டும் முடிச்சிடவாங்க இன்னும் ஒரு கட்டத்துல வாராங்க வந்து சொல்றாங்க யார சூழல்லாம் நான் ஜெயினப தலாக் கொடுத்துட்டேன் அல்லா குரான் சொல்றான் பலம் கலா மின்ஹா வசரன் அல்லா குரான்ல சொல்றான் எப்ப ஜெயித் ரதி எல்லாம் அவங்க ஜெயினப தலா கொடுத்தாங்களோ ஜவ்வஜு நாக்கஹா நாம நபி சொல்லலாம் வளைவு சொல்லம் அவங்களுக்கு ஜெயினப நிக்கா முடிச்சு வச்சோம் ஆண்ல அல்லா சொல்லலாம் கண்ணியத்துக்குரியவர்களே இதை வச்சு உலமாக்கள் என்ன செல்ல வாராங்கண்டா ஜெயினப் ரதி எல்லாம் ஒரு கெட்ட பெண்ணுண்டா நபியவங்களுக்கு எல்லாம் நிக்கா முடிச்சு வச்சிருக்க மாட்டான் கண்ணியத்துக்குரிய சகோதரின் நண்பரால் ஏழு விடயமும் இருந்தாலும் சில நேரங்கள்ல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம் அதுக்குத்தான் குலமாக்கள் சொல்றாங்க சகாபாக்களா இருந்தாலும் பிரச்சனை வரும் என்றா எங்கட உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராதா நிச்சயமாக வரும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழிதான் உலமாக்கள் சொல்றாங்க உங்களோட பிள்ளைகள் பாலியமான வயசு அடையக்கூடிய நேரம் அந்த பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கை என்ன என்னன்னு பிராக்டிக்கல்ல அல்ல தியரில சொல்லி கொடுங்க பிராக்டிக்கல்வான பயிற்சிவான தியரில வாய்மொழியை நீங்க சொல்லிக் கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கை இதுதான் மகன் ஒரு மகனாக இருந்தா மனைவி என்றா யாரு அவளுடைய பெருமதி என்ன அவளுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது ஒரு பெண் பிள்ளையாக இருந்தா கணவன் என்ன யாரு கணவனோடு எப்படி நடந்து கொள்ளணும் இந்த விடயங்களை அந்த ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுக்கிறது பெற்றோர்களுடைய கடமை அப்படி சொல்லிக் கொடுக்க ஏலவா தகுதியான ஆலிம்கள் தகுதியான ஆலிமாக்களை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது பெற்றோர்களுக்கு கடமை அப்படி சொல்லி கொடுக்காம அந்த பெற்றோர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரே பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் கையை தூக்கி அடிக்கிறது மனைவிக்கு கொண்ட செல்வம் தெளிவாக கேளுமோ நபி சொல்லா செல்லமோ அதிசல தெளிவாகவே சொன்னாங்க ஏந்த உம்மத்துல ஆக மோசமானவன் யாரு தெரியுமா ஏந்த உம்மத்துல ஆக மோசமானவன் தன்னுடைய பொண்டாட்டிக்கு மனைவிக்கு கையை நீட்டி அடிக்கிறவன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் எத்தனை பேர் கையை நீட்டி அடிக்கிறோம் எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாம் வழிகாட்டுறது அதே அல்ல ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரம் எப்படி சமாளிக்கணும் எந்த முறையில் அந்த பிரச்சனையை அணுகணும் முதலாவதாக விளங்கி கொள்ளணும் சுபகானல்லா நான் இங்க ஆண்கள் இருக்கிறதா இந்த மஜுமால சொல்றேன் பெண் யார் பெண்ணுடைய சட்ட திட்டம் என்னன்னு விளங்கி கொள்ளணும் ஏனென்றா ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தகப்பன் இருக்கிறாரு ஒரு பெண் பிள்ளைய பதினெட்டு வயது பத்தொன்பது வயது வரைக்கும் வந்து நிக்கா முடிச்சு கொடுக்கிறாரு இவரு சர்வ சாதாரணமா சின்னது ஒரு பிரச்சனைக்கு தலா கொடுத்தா அந்த தந்தையுடைய நிலைமை எப்படி இருக்கு விளையாட்டுக்கு ஒரு விடயம் அல்ல கண்ணியத்துக்குரிய குடும்ப வாழ்க்கைன்றது நாங்க அந்த பீல்ட்ல இருக்கிறதால சொல்றோம் ஜெம்மியால் அதிகமான தலாக் வரும் கவுன்சிலிங் அதிகமாக கேஸ் வரும் அண்மையில ஒரு தலாக் நடந்துச்சு ஒரு மனிதன் வந்தாரு வந்து சொன்னார் ஹசரத் ஹசரத் ஏண்ட உமா ஹசரத் ஏண்ட உமா நான் கேட்டேன் ஓ அவனோட உமா தான் என்ன சொன்னாங்க ஏண்ட உம்மோட உடுப்பு கழுவி தரையலான்னு செல்ற ஹசரத் ஏண்ட வாய் புட்டுதான் தலாக் ஆகும் எப்படி காரணம் அடே ஓண்ட உடுப்பு கழுவுறதே அவக்கு வாஜிப் இல்ல ஓண்ட உம்மோட உடுப்பு என்னத்துக்கு அவ கழுவி தரணும் அதிகமானவங்களுக்கு சட்ட திட்டங்கள் தெரியா ஆண்கள் இருக்கிறதால சில்ட்ரன் ரெண்டு விடயங்கள் இஸ்லாமத்தில் இருக்குது ஒன்று லீகல் அப்ளிகேஷன் இன்னொன்று மோரல் அப்ளிகேஷன் ஒன்று சட்டப்படி பார்த்தா இஸ்லாத்துடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுக்கு ஆக்கி கொடுக்கிறது கடமை இல்ல உடுப்பு கழுவி கொடுக்கிறது கடமை இல்ல தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதும் கடமை இல்ல இதெல்லாம் ஒரு மோரல் அப்ளிகேஷன் அதாவது அனபி மதுஹபின் பிரகாரம் கூட சொல்றாங்க சுண்ணத்தான் ஒரு அமலே தவிர அவக்கு அது வாஜிபில்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யாராலே இதெல்லாம் பெண்கள் கடமை இல்லாம எங்களுக்கு செஞ்சு தாராங்கன்னா எவ்வளவு பெரிய நலவுகள் அந்த பெண்களுக்கு செய்கிறது மகான இன்னும் ஒரு தலாக் நடந்துச்சு கண்ணியத்துக்குரிய ஒரு மாதத்துக்கு முன்னால் அண்மையில ஒரு மனிதன் வந்தார் வந்து சொன்ன அவனுடைய அனுமதியோடு தான் சொல்றேன் கண்ணியத்துக்கு அந்த அந்த மனிதன் வந்து சொல்றார் அதர என்ன மனைவியை தலா கொடுக்கணும் கேட்டோம் என்ன காரணம் சொன்னாங்க என்ன உண்மை தலா கொடுக்க சென்னா அதனால கொடுக்கல அவனோட உண்மை வந்திருந்தாங்க அந்த தாயை கூப்பிட்டு விசாரிச்சோம் என்ன காரணம் அதர எங்களோட வீட்டுல நான் ஆசையா ஒரு மாங்க மரம் வளர்க்கிறேன் மாமரம் வளர்க்கிறேன் அந்த மாமரத்துல இருக்கிற மாங்காவை பிச்சு திண்டுட்டு ஆகிறது மருமவள் அதுக்குதான் தலா அவ்வளோ மிம்பர்ல இருந்து கொண்டு நான் பொய் செல்ல பக்கம் நடந்த விடயம் இடத்துல கவுன்சிலிங் வந்தாங்க பேசக்கூடிய நேரம் சொன்ன விடயம் நான் கேட்டோம் மாங்காவை பிச்சு தின்னது எனக்கு தரா சொன்னாங்க இல்லாத எனக்கு நல்ல மஹப்பத்தான ஒரு வலிக்கு நான் நேர்ந்து வச்ச ஒரு மாங்கா அதாச்சாறு போட்டு தின்னுட்டாதர அதுக்குதான் தலா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சமூகம் இந்த நிலைமைக்கு தான் இப்ப வைத்துக் கொண்டிருக்கின்றது குடும்ப வாழ்க்கை என்றா என்னன்னு தெரியா சட்ட திட்டம் என்ன என்னன்னு தெரியா ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரம் எப்படி அணுகணும் என்று தெரியா கடைசியா அந்த விடயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன் கண்ணியத்துக்குரிய சோதரனை நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வருவதா இஸ்லாம் மூணு விடயங்களை சொல்லுது மூணு விடயங்கள் அதுல முதலாவது தான் குரான் எல்லாம் சொல்றான் வல்லாத்தி சகாபூன் முதலாவது அந்த பெண்கள் ஏதாவது குத்தங்கள் செஞ்சிட்டாங்களா பிரச்சனைகள் செஞ்சாங்களா முதலாவது விடயம் தான் அந்த பெண்களுக்கு நீங்க நசீகத்தை ஆள் போட்டு நசீக செய்ய ஒரு ஆணிம போட்டு நசீக செய்ய அந்த பெண்களை கூப்பிட்டு சரியது தவறதுன்னு நீங்க அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்யுங்க அந்த பெண்கள் அவங்க உபதேசத்தை கேட்கலையா ரெண்டாவது இஸ்லாம் சொல்லுது ஹுன்ன மபாஜியா வஹ்ஜுரு ஹுன்ன பில் மபாஜியா அந்த பெண்களை நீங்க படுக்கையில இருந்து பிரிச்சு வைங்க ஏன் பிரிச்சு வைக்குமா இஸ்லாம் சொல்லுதுண்டா ஹதீஸ் இருக்குது நபி அவங்கள எந்த ஒரு பெண் கணவனுடைய கோவத்தை சம்பாதித்த நிலைமையில தன்னுடைய இரவ கழிப்பாவோ எழுபதாயிரம் மலக்குமார் அந்த பெண்ணுக்கு லானத் பதுவா செய்யறான் அந்த லானத்துக்கு பயந்த ஒரு பெண் என்றா இரவோடு இரவா கணவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்துடுவா எண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இதை வச்சுதான் அல்லாஹும் குரான்ல சொல்றான் நீங்க பெண்களை பெட்ல இருந்து பிரிச்சு வைங்க இத சில மக்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வீட்டுல இருந்து அடிச்சு விளக்குறான் குரான் செல்லுது உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்ல போ சில கணவன்மார் இந்த ஆயத்தை வச்சுக்கொண்டு பேசுறதும் இல்லை மனைவி வந்து சொல்ற வீட்டுல ஆக்கணும் சாமான் வேங்கணும் இவர் பேசாம இருக்கிறார் ஏன் கோவமா வந்து செல்றாரு மனைவன் சொல்ல யாரோ மௌத்தாமே ஜனாதாமே இவர் பேசாமைக்கு கோபம் குரான் சொல்லுது பேசாமைக்க சொல்லு குரான் சொல்லல சொல்லுது நீங்க எல்லா வேலை வெட்டியும் உண்டா செய்யுங்க நீங்க தூங்கக்கூடிய நேரம் மட்டும் படுக்கையை பிரிச்சு தூங்க இதை செஞ்சும் பார்த்துட்டீங்களா அந்த பெண் சரியா வரலையா மூணாவது அல்லா குரான்ல சொல்றான் இந்த ஆயர் தோதினோடனே அதிகமான கணவன்மாருடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும் அல்லா குரான்ல சொல்றான் ஒவ்வொரு அந்த பெண்களுக்கு நீங்க அடிங்க அடிங்க அனுமதி அடிங்க நாங்க யோசிக்கல குரான் அடிக்க சொல்லிக்குது அளவங்க தூக்கி கொண்டு போய் அடிக்கிறல்ல நான் தெக்கே தெக்கே பொல்லொண்ட தூக்கி கொண்டு போய் அடிக்கிறல்ல குரான்ல உலமாக்கள் சொல்றாங்க தப்சீருடைய உலமாக்கல் அடிக்கிறேன்னு எப்படி அடிக்கணும் என்றா தலைப்பாக தலப்பா இருக்குது அதை சுத்தி கையில கட்டுமோ அப்படி இல்லையா மிஸ்வா குத்து எடுத்து காயம் வராத அமைப்புல அடிங்க அல்ல தட்டுங்க இந்த தட்டு அவட கையில படுவதோ இல்லையோ உள்ளத்துல படோனும் மாப்புல கை நீட்டுற அளவுக்கு நான் வச்சுட்டனே இததான் இஸ்லாம் படிச்சு தருவது கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா நான் உனைய தலாக் செல்லிடுவேன் நான் உனைய விட்டு பிரிஞ்சு பேசிடுவேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே தலாக்குடைய சப்ஜெக்டை இஸ்லாம் பேசவே எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹாலா தந்திருக்கிறார் அதுல மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் குடும்ப வாழ்க்கை எனவே அல்லாஹாலா எந்த முறையில குடும்ப வாழ்க்கையை வாழுமாறு சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில வாழ்ந்து இந்த உலகத்திலும் சரி செய்யாமத்துடைய நாளிலும் சரி அல்லாவுடைய அன்ப எல்லாவும் பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹாலா நம்ம அனைவரையுமே சேர்ப்பானாக நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்துமறையாம விஷய தவறுகளை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உங்களிடத்தில் கையேந்திரத்துக்கு தகுதியே இல்லாத மக்கள் யா அல்லா நீயோ கொடுக்கறது ரொம்ப தகுதியானவன் அல்லா இவருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக எத்தனையோ சாத்தந்த கபராளிகளை இருக்கிறாங்க அல்லா அந்த கபர்களை விசாலமாக்கி வச்சிடுவாயாக சொர்க்கத்துடைய பூஞ்சொலை ஆக்கிடுவாயாக நரகத்துடைய படுகொலை ஆக்காதிருப்பாயாக இறுதி முடிவு நல்லாக்கி வச்சிடுவாயாக லா இலாக ரசூல் கலிமாவோடு எங்களுடைய ரோகளை கைப்பற்றிடுவாயாக